بسم الله الرحمن الرحيم والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إِنْ هُوَ إِلَّا وَحْيٌ يُوحَى عَلَّمَهُ شَدِيدُ الْقُوَى ذُو مِرَّةٍ فَاسْتَوَى وَهُوَ بِالْأُفُقِ الْأَعْلَى ثُمَّ دَنَا فَتَدَلَّى فَكَانَ قَابَ قَوْسَيْنِ أَوْ أَدْنَى فَأَوْحَى إِلَى عَبْدِهِ مَا أَوْحَى مَا كَذَبَ الْفُؤَادُ مَا رَأَى أفتمارونه على ما يرى அத்தியாயம் அந்நஜும் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் அறுபத்தி இரண்டு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் தாரகைகளின் மீது ஆணையாக அவை மறையும் போது உங்களின் தோழர் வழிதவறி போகவும் இல்லை நெறி பிறழ்ந்து செல்லவும் இல்லை மேலும் அவர் தம் மன இச்சையின்படி பேசுவதில்லை இது அவர் மீது இறக்கி அருளப்பட்ட வகையே ஆகும் மாபெரும் நுண்ணறிவாளரும் அதிக வலிமை வாய்ந்தவருமான ஒருவர் இதனை அவருக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் அவர் எதிரே வந்து நின்றார் உயர்ந்த வானத்தின் கீழ் விளிம்பிலிருந்த போது பிறகு இன்னும் நெருங்கி வந்து அந்தரத்தில் நின்றார் எந்த அளவுக்கெனில் இரண்டு வில்லுக்கு சமமான அல்லது அதைவிட குறைவான இடைவெளியே இருந்தது அப்போது அவர் அல்லாஹுவின் அடியாருக்கு அறிவிக்க வேண்டிய வகியை அறிவித்தார் தம்முடைய கண்கள் கண்டதை பற்றி நபியுடைய உள்ளம் பொய்யுரைக்கவில்லை எதனை அவர் கண்களால் பார்க்கின்றாரோ அதனை பற்றி நீங்கள் அவருடன் தர்க்கம் செய்கிறீர்களா وَلَقَدْ رَآهُ نَزْلَةً أُخْرَى عِندَ سِدْرَةِ الْمُنْتَهَى عِندَهَا جَنَّةُ الْمَأْوَى إِذْ يَغْشَى السِّدْرَةَ مَا يَغْشَى مَا زَاغَ الْبَصَرُ وَمَا طَغَى لَقَدْ رَأَى مِنْ آيَاتِ رَبِّهِ الْكُبْرَى மற்றொரு முறை அவர் சிதிரத்துல் முன்தஹாவுக்கு அருகில் அவரை இறங்கிடக் கண்டார் அதன் அருகிலேயே ஜன்னத்துல் மகுவா இருக்கிறது அந்த நேரத்தில் சிதிரத்துல் முன்தஹாவை எது மூடிக்கொண்டிருந்ததோ அது மூடிக்கொண்டிருந்தது பார்வை விலகிவிடவும் இல்லை எல்லை கடந்துவிடவும் இல்லை மேலும் அவர் தம் இறைவனின் பெரும் பெரும் சான்றுகளைக் கண்டார் أَفَرَأَيْتُمُ اللَّاتَ وَالْعُزَّى وَمَنَاةَ الثَّالِثَةَ الْأُخْرَى أَلَكُمُ الذَّكَرُ وَلَهُ الْأُنثَى تِلْكَ إِذًا قِسْمَةٌ ضِيزَى إِنْ هِيَ إِلَّا أَسْمَاءٌ سَمَّيْتُمُوهَا رَّبِّهِمُ الْهُدَىٰ أَمْ لِلْإِنسَانِ مَا تَمَنَّىٰ فَلِلَّهِ الْآخِرَةُ وَالْأُولَى இனி நீங்கள் சற்று சொல்லுங்கள் இந்த லாத் உஸ்ஸா மற்றும் மூன்றாவது தேவதையான மனாத் ஆகியவற்றின் உண்மை நிலை பற்றி நீங்கள் எப்போதேனும் சிந்தித்ததுண்டா ஆண்மக்கள் உங்களுக்கும் பெண்மக்கள் இறைவனுக்குமா அப்படியென்றால் இது ஒரு மோசடியான பங்கீடேயாகும் உண்மையில் இவையெல்லாம் நீங்களும் உங்கள் மூதாதையரும் வைத்துக் கொண்ட சில பெயர்களே என்று வேறெதுவும் இல்லை இவற்றிற்கு இறைவன் எந்த ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை உண்மை யாதெனில் மக்கள் வெறும் ஊகத்தையே பின்பற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள் மனம் போன போக்கில் செல்கிறார்கள் இத்தனைக்கும் அவர்களின் அதிபதியிடமிருந்து அவர்களுக்கு வழிகாட்டல் வந்துவிட்டிருக்கின்றது மனிதன் எதை விரும்புகின்றானோ அதுவே அவனுக்கு ஹக்கு எனும் சத்தியமாகிவிடுமா என இம்மைக்கும் மறுமைக்கும் அல்லாஹுதான் உரிமையாளனாக இருக்கின்றான் وَكَم مِّن مَّلَكٍ فِي السَّمَاوَاتِ لَا تُغْنِي شَفَاعَتُهُمْ شَيْئًا إِلَّا مِن بَعْدِ أَن يَأْذَنَ اللَّهُ لِمَن يَشَاءُ وَيَرْضَى إِنَّ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ لَيُسَمُّونَ الْمَلَائِكَةَ تَسْمِيَةَ الْأُنثَى وَمَا لَهُم بِهِ مِنْ عِلْمٍ إِن يَتَّبِعُونَ إِلَّا الظَّنَّ وَإِنَّ الظَّنَّ لَا يُغْنِي مِنَ الْحَقِّ شَيْئًا வானங்களில் எத்தனையோ வானவர்கள் இருக்கின்றனர் அவர்களுடைய பரிந்துரை எந்த பயனும் அளிக்காது எவரை அல்லாஹு விரும்புகின்றானோ எவரை பற்றிய வேண்டுகோளை செவிமடுக்க நாடுகின்றானோ அத்தகையவருக்காக பரிந்துரைக்குமாறு அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர ஆனால் எவர்கள் மறுமையை ஏற்பதில்லையோ அவர்கள் வானவர்களுக்கு பெண் தெய்வங்களின் பெயர்களை சூட்டுகின்றார்கள் உண்மை யாதெனில் இவ்விஷயத்தை குறித்து ஞானம் எதுவும் இவர்கள் பெற்றிருக்கவில்லை மேலும் இவர்கள் ஊகத்தை தான் பின்பற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள் இன்னும் சத்தியத்திற்கு எதிரில் ஊகம் எந்த பயனும் தருவதில்லை فَأَعْرِضْ عَمَّن تَوَلَّى عَن ذِكْرِنَا وَلَمْ يُرِدْ إِلَّا الْحَيَاةَ الدُّنْيَا ذَلِكَ مَبْلَغُهُم مِّنَ الْعِلْمِ إِنَّ رَبَّكَ رَبَّكَ هُوَ أَعْلَمُ بِمَنْ ضَلَّ عَن سَبِيلِهِ وَهُوَ أَعْلَمُ بِمَنِ اهْتَدَى وَلِلَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ لِيَجْزِيَ الَّذِينَ أَسَاءُوا بِمَا عَمِلُوا وَيَجْزِيَ الَّذِينَ أَحْسَنُوا بِالْحُسْنَى الَّذِينَ يَجْتَنِبُونَ كَبَائِرَ الْإِثْمِ وَالْفَوَاحِشَ إِلَّا اللَّمَمَ إِنَّ رَبَّكَ وَاسِعُ الْمَغْفِرَةِ هُوَ أَعْلَمُ بِكُمْ إِذْ أَنشَأَكُم مِّنَ الْأَرْضِ وَإِذْ أَنتُمْ أَجِنَّةٌ فِي بُطُونِ أُمَّهَاتِكُمْ ۖ فَلَا تُزَكُّوا أَنفُسَكُمْ هُوَ أَعْلَمُ بِمَنِ اتَّقَى நபியே எவன் நம்முடைய அறிவுரையை புறக்கணிக்கின்றானோ மேலும் உலக வாழ்க்கையை தவிர வேறெந்த குறிக்கோளும் அவனுக்கு இல்லையோ அவனை அவனது நிலையிலேயே விட்டுவிடும் இவர்களின் அறிவின் எல்லை அவ்வளவுதான் இறைவனே நன்கறிகின்றான் அவனுடைய பாதையை விட்டு பிறழ்ந்தவர் யார் நேரான வழியில் இருப்பவர் யார் என்பதனை மேலும் பூமி மற்றும் வானங்களிலுள்ள ஒவ்வொன்றுக்கும் உரிமையாளன் அல்லாஹுதான் தீமை செய்தவர்களுக்கு அவர்களின் செயல்களுக்குரிய பிரதிபலனை அல்லாஹு கொடுப்பதற்காகவும் நற்பணி ஆற்றியவர்களுக்கு நற்கூலியை அவன் வழங்குவதற்காகவும் தான் அவர்களோ பெரும் பெரும் பாவங்களையும் மானக்கேடான செயல்களையும் தவிர்த்துக் கொள்வார்கள் ஏதோ ஒரு சில பிழைகளை தவிர சந்தேகமின்றி உம் இறைவனின் மன்னிப்பு மிகவும் விசாலமானதாகும் அவன் உங்களை எப்போது மண்ணிலிருந்து படைத்தானோ மேலும் எப்போது நீங்கள் உங்கள் அன்னையரின் வயிற்றில் கருவாக இருந்தீர்களோ அப்போதிருந்தே உங்களை அவன் நன்கு அறிந்திருக்கின்றான் எனவே நீங்களே உங்களை தூயவர்கள் என வாதிடாதீர்கள் உண்மையில் யார் இரையச்சமுடையவர் என்பதை அவனே நன்கறிகின்றான் أَفَرَأَيْتَ الَّذِي تَوَلَّى وَأَعْطَى قَلِيلًا وَأَكْدَى أَعِندَهُ عِلْمُ الْغَيْبِ فَهُوَ يَرَى أَمْ لَمْ يُنَبَّأْ بِمَا فِي صُحُفِ مُوسَى وَإِبْرَاهِيمَ الَّذِي وَفَّى أَلَّا تَزِرُ وَازِرَةٌ وِزْرَ أُخْرَى وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى ثم يجزاه الجزاء الأوفى وأن إلى ربه பிறகு நபியே எவன் இறைவழியை விட்டு விலகிச் சென்றானோ மேலும் சிறிது வழங்கிவிட்டு பின்னர் நிறுத்திக் கொண்டானோ அவனை நீர் பார்த்ததுண்டா மறைவானவற்றை பற்றிய ஞானம் அவனிடம் இருந்து அதன் மூலம் யதார்த்த நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றானா மூசாவின் ஆகமங்களிலும் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹீமின் ஆகமங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ள விஷயங்களை பற்றிய எந்த செய்தியும் அவனுக்கு கிடைக்கவில்லையா என்ன அவையாவன சுமை சுமக்கும் எந்த மனிதனும் மற்றவனின் சுமையை சுமக்க மாட்டான் மேலும் மனிதனுக்கு தான் முயற்சி செய்ததைத் தவிர வேறு எதுவும் இல்லை இன்னும் அவனுடைய முயற்சி விரைவில் கவனிக்கப்படும் பின்னர் அதற்கான முழு கூலியும் அவனுக்கு வழங்கப்படும் மேலும் இறுதியில் சேர வேண்டியது உம் இறைவனிடமேயாகும் وَأَنَّهُ هُوَ أَضْحَكَ وَأَبْكَى وَأَنَّهُ هُوَ أَمَاتَ وَأَحْيَا وَأَنَّهُ خَلَقَ الزَّوْجَيْنِ الذَّكَرَ وَالْأُنثَى مِنْ نُطْفَةٍ إِذَا تُمْنَى وَأَنَّ عَلَيْهِ النَّشْأَةَ الْأُخْرَى وَأَنَّهُ هُوَ أَغْنَى وَأَقْنَى وَأَنَّهُ هُوَ رَبُّ الشِّعْرَى وَأَنَّهُ أَهْلَكَ عَادًا الْأُولَى وَثَمُودَ فَمَا أَبْقَى وقوم نوح من قبل إنهم كانوا هم أظلم وأطغى والمؤتفكة أهوى فغشاها ما غشى فَبِأَيِّ آلَاءِ رَبِّكَ இன்னும் சிரிக்க வைத்தவனும் அழ வைத்தவனும் அவனே மேலும் அவனே மரணமளிக்கின்றான் அவனே வாழ்வளிக்கின்றான் மேலும் ஆண் பெண் ஜோடிகளை அவனே படைத்தான் தெரித்து விழும் ஒரு விந்து துளியிலிருந்து இன்னும் மற்றொரு வாழ்க்கையை அளிப்பதும் அவனுடைய பொறுப்பேயாகும் மேலும் அவனே செல்வந்தனாக்கினான் சொத்துக்களை வழங்கினான் இன்னும் அவனே ஷேரா எனும் பிரகாசமான நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கிறான் மேலும் அவனே முந்தைய ஆது சமூகத்தினரை அழித்தான் சமூது சமூகத்தினரையும் அவர்களில் எவரையும் பிறகு விட்டு வைக்காமல் அழித்தான் மேலும் அவர்களுக்கு முன்பு நூஹின் சமூகத்தினரை அழித்தான் ஏனெனில் அவர்கள் பெரும் கொடுமைக்காரர்களாகவும் வரம்பு மீறியவர்களாகவும் இருந்தனர் தலைகீழாக விழுந்த ஊர்களையும் அவன்தான் தூக்கி எறிந்தான் பின்னர் அவற்றை எது மூடியதோ அது மூடியது அதனை நீங்கள் அறிந்தே இருக்கிறீர்கள் ஆகவே மனிதனே நீ உன் அதிபதியின் எந்தெந்த அருட்கொடைகளில் ஐயம் கொள்வாய் هذا نذير من النذر الأولى أذفت الآزفة ليس لها من دون الله كاشفة أَفَمِنْ هَذَا الْحَدِيثِ تَعْجَبُونَ وَتَضْحَكُونَ وَلَا تَبْكُونَ وَأَنْتُمْ سَامِدُونَ فَاسْجُدُوا لِلَّهِ وَاعْبُدُوا முன்னரே வந்துவிட்ட எச்சரிக்கைகளில் இதுவும் ஓர் எச்சரிக்கையாகும் வரவேண்டிய நேரம் நெருங்கி வந்துவிட்டது அதனை தடுத்து நிறுத்துவோர் அல்லாஹுவை என்று வேறெவரும் இலர் இனி என்ன நீங்கள் இந்த செய்திகளை பற்றியா வியப்படுகிறீர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அழாமல் இருக்கிறீர்களே ஆடிப்பாடி இதனை தடுக்க முயலுகிறீர்களா பணிந்து விடுங்கள் அல்லாஹுவின் முன்பு மேலும் அவனுக்கே அடிவணிந்து விடுங்கள்